الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ونبي محمد عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به رواه حديث حسن صحيح رويناه في كتاب الحجة بإسناد صحيح அன்புக்குரிய முஸ்லிம்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்துல்லா பின் அமருபின் ஆசதியுல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி செல்லம் கூறினார்கள் உங்களில் எவரும் அதுவரை ஈமான் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக ஆக முடியாது எதுவரை நான் கொண்டு வந்ததை இறை செய்தி முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒவ்வொருவருக்கும் எண்ணம் ஏற்பாடாதவரை வரை அவர் உண்மையான நம்பிக்கையாக மாட்டார் இந்த ஹதி நபி சொல்லா அலிஸ்லாம் கூறியிருக்கின்றார்கள் இதை அறிவித்தவர் அப்துல்லா பின் அமருபுல் ஆஸ் சஹாபி மிகவும் பிரபலமான சஹாபி இந்த சஹாபி அப்துல்லா பின் அமருபுல் ஆஸ் அதி அல்லா அன்ஹோவும் அன்ஹுமாவும் ஹதீஸை அதிகமாக சேகரித்த ஒரு சஹாபாவில் ஒருவார்கள் எதுவர் என்றால் அபுஹுரதியனவுடைய விட அதிகமாக சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் அவர் கூறும் பொழுது அலமு அஹதன் அக்சர ஹதீசம் மின்னி அன் ரசூலில்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் இல்லா அப்துல்லா இபின் உமர் இல்லா அப்துல்லா அம்ருபின் ஆஸ் அபுஹுரியர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை விட ஹதீஸை அதிகமாக சேகரித்தவரும் அறிந்தவரும் நபி சொல்லா சிலருடைய ஹதீஸை அதிகமாக என்னை விட யாரும் அறிந்தவர் இல்லை அப்துல்லா பின் அமரை தவிர அவ் இன்னவும் கேன எப்துப் அவர் எழுதுவார் ஓ அனல்லா அப்துப் நான் எழுத மாட்டேன் மன்னம் செய்து கொள்வேன் என்று அபு ஹொரே ராதியான் அவர்கள் அறிவிக்கின்றனர் இந்த ஹதீஸ் சில உலமாக்கள் இதை சில கருத்துக்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம் என்றால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கின்றது நபி சொல்லாஹ் அலைய செல்லம் சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள் உங்களுடைய ஈமான் அதுவரை முழுமையடையாது எதுவரை நான் கொண்டு வந்த இந்த மார்க்க சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாத வரையும் நீங்கள் முழுமையான ஈமான்சி ஆக ஆக முடியாது என்ற நபிகள் நாயகம் சொல்லா அலிசு ஆக இந்த ஹதீஸில் அறியக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டோ அல்லது தன்னுடைய மன கொண்டோ அவன் மார்க்கத்தை புரிவதோ அல்லது தன்னை தான் விரும்பக்கூடிய அளவுக்கு அமல் செய்வதோ தடுக்கப்பட்டது மாறாக தன்னுடைய மன இச்சையை நபீசல்லாஹ் சொல்லாஹ் அலி வசல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் பிரகாரம் ஆக்க வேண்டும் தன்னுடைய மன இச்சையை நபீசல்லாஹ் சொல்லாஹ் அலி வசல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்க சட்டத்திற்கு அடிப்படையை வைக்க வேண்டும் அதற்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நாம் ஆக்க வேண்டும் நாம் பொதுவாக பார்த்தோம் என்றால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் ஒன்று மார்க்கத்தை தான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியே அந்த மார்க்கத்தை அணுகி கொள்கின்றார்கள் அல்லது தான் விரும்பக்கூடிய அவனுடைய மனவீச்சை எப்படி விரும்புகின்றதோ அது மாதிரி புரிந்து கொள்கின்றான் மார்க்க சட்டங்களை ஆனால் இங்கு சொல்லப்பட்டது என்ன எதிர்மறையானது செய்யுங்கள் என்ன உன்னுடைய இச்சை உன்னுடைய இந்த மனோ இச்சை என்பது மார்க்கத்திற்கு கட்டுப்பட வேண்டும் எதுவரை உன்னுடைய விருப்பம் மார்க்கத்திற்கு கட்டுப்படாதோ அதுவரை முக்மின் முழுமையான முக்மின் ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் மிக கடுமையாக கூறியிருக்கின்றார்கள் ஆக அது யாராக இருக்கட்டும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கட்டும் அதே போல முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் நபி சொல்லா அலிசல்லம் கொண்டு வந்த இந்த வழிமுறையை இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கும் வெற்றி இருக்கின்றது ஒரு முறை நபி சொல்லா அலி செல்லம் தௌராத்துடைய தாள்களை உமரதியாளருடைய கைகள் பார்க்கின்றார்கள் மிகவும் கோபம் அடைகின்றார்கள் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை லவ் கூனா லவ் கான மூசா ஹையன் லமா வசியா இல்லை திபாய் மூசா அலி இப்பொழுது ஹயாத்தாக உயிரோடு இருந்திருந்தால் அவர்களுடைய வெற்றியும் என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் கூறியிருக்கின்றார் ஆக ஒரு மனிதனுடைய எண்ணம் விருப்பம் அவனுடைய மனோ இச்சை என்பது அல் நபி சொல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த வழி பிரகாரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஆக்கி கொண்டால்தான் அவன் முழுமையாக முக்மீனாக ஆக முடியும் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் இங்கு சில உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் தான் எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ தாம் எந்த புரிதலில் இருக்கின்றோமோ அதன் அதன்பால் ஹதீஸ்களையும் குரான்களையும் மாற்றுகின்றார்கள் தான் ஒரு கொள்கையில் இருக்கின்றேன் என்றால் அந்த கொள்கையை உண்மைப்படுத்துவதற்காக மெய்ப்படுத்துவதற்காக ஹதீஸுடைய அர்த்தத்தை மாற்றி மக்களை விசை திருப்புகின்றார்கள் அதே போல குரானுடைய ஆயத்தை எடுத்து அதை தவறான ஒரு விளக்கத்தை கூறி தன்னுடைய ஒரு கூட்டத்திற்கும் தன்னுடைய ஜமாத்திற்கும் அது ஆதாரமாக ஆக்குகின்றார்கள் என்ன செய்வதில்லை நபி சொல்லா அலிசல்லம் காட்டிய அந்த அஹாதீஸும் அல்லாஹு தாலா எனக்கு அந்த வகையின் பிரகாரம் நம் தன்னை ஆக்கிக் கொள்வதில்லை மாறாக தான் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை அதை உண்மைப்படுத்துவதற்காக ஹதீஸை ஹதீஸுடைய அர்த்தத்தை மாற்றுவதும் அதே போல் குர்ஆனுடைய ஆயத்தை மாற்றுவதும் என்று மக்கள் இருக்கின்றார்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு கூறிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன் ஷியா ஷியாவை நாம் பார்த்தோம் என்றால் அதில் சில முஸ்லிம்களுடைய தொடர்புகளில் இருக்கின்றார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸை எடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கு அது ஆதாரமாக வைக்கின்றார்கள் என்ன அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய ஒரு கொள்கையில் ஒன்று நவுதுபில்லா மின் தாலிப் அல்லாஹ் தாலா பாதுகாக்கட்டும் அம்மை ஆயிஷா முக்மின்களுடைய தாயாராக இருந்த அம்மை ஆயிஷா ரதி அல்லா நஹாவை நவுதுபில்லா மின் தாலிப் நரகவாசி என்று அவர்கள் புகாரியின் ஹதீஸை கொண்டு ஆதாரம் கொள்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுடைய கண்ணிய அவர்களை கண்ணியப்படுத்திய வண்ணமாக வகையை இறக்கினான் அவர்கள் மீது அவதூரை சுமத்தப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹால தூய்மைப்படுத்தினான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர்களை அம்மை ஆயிஷாதி அல்லா நஹா அவர்களை மிகவும் கொச்சையாக பேசுவதும் எதுவரை என்றால் அவர்கள் நரகவாசி என்று சொல்லி சொல்லி ஹதீஸ் புகாரி வரக்கூடிய ஹதீஸை எடுத்து மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அங்கு ஆதாரம் கொள்கின்றனர் ஆக பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய எண்ணம் நம்முடைய விருப்பம் மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அதன் போல் நாம் அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் நம்முடைய விருப்பத்தை ஒன்று வைத்து கொண்டு அதற்கு ஒரு உதவியாக ஒரு ஹதீசையோ அல்லது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவது இது மிகவும் தவறானதும் இது வழிகேட்ட கூட்டங்களுக்குடைய ஒரு பொருளாக இருக்கின்றது இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஹதீஸில் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் நபி சொல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த மார்க்கம் நபிசுல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த வழிமுறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய மனோ இச்சையையும் இச்சையையும் நம்முடைய விருப்பத்தையும் நாம் அதன் பிரகாரம் நாமை ஆக்கி கொள்ள வேண்டும் மா அதை நாம் நம்முடைய இணை நம்முடைய நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்பா போல அந்த ஹதீஸை மாற்றிக்கொள்வதோ அல்லது ஆயத்துக்களை மாற்றிக்கொண்டு நான் விரும்பக்கூடியதற்காக ஆதாரம் கொள்வது என்பது இது தவறாக இருக்கின்றது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த ஹதீஸில் ஒரு விஷயங்கள் நாம் இதையும் அறிந்து கொள்வது ஈமான் அதிகரிக்கவும் செய்வோம் ஈமான் குறையும் செய்வோம் என நபி சொல்லா சின்ன கூறினார்கள் லா யுக்மினு ஆகாது உங்களில் எவரும் உங்களில் ஒருவருடைய முக்மின் ஈமான் முழுமையாக நிறையாது அப்போ என்ன முழுமையாக ஆகாதென்றால் குறைந்திருக்கும் ஆக ஈமான் என்றது குறையும் செய்வோம் ஈமான் என்பது அதிகரிக்கும் செய்யும் ஈமான் எப்பொழுது அதிகரிக்கும் எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளையை நாம் பூர்த்தி செய்கின்றோமோ அங்கு நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் எப்பொழுது ஈமான் குறையும் எப்பொழுது அல்லாஹுக்கு மாறு செய்கின்றோமோ எப்பொழுது அவனுடைய கட்டளையை புறக்கணிக்கின்றோமோ எப்பொழுது பாவம் செய்கின்றோமோ அங்கு ஈமான் குறையும் ஆக இது இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நாளை இந்த புத்தகத்தின் கடைசி ஹதீஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இன்ஷா அல்லா பார்க்கலாம் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை புரிந்து நம்முடைய மனோ இச்சையை நம்முடைய இச்சையை நம்முடைய விருப்பத்தை நபி சொல்லா செல்லம் கொண்டு வந்த வழி பிரகாரம் ஆக்கி நம்மை அவர் அவருடைய மார்க்கத்தில் உறுதியாக வைப்பானாக சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்